என்ன பொருள்னு எடுத்து பார்த்துக்கணும் அப்படியே ஏதாவது புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம் இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொன்னப்போ புரிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ எனக்கு ஞாபகம் ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உயிர் மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு வார்த்தையும் உயிர் மாதிரி இந்த ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் இது மட்டும் மைண்டில் நல்லா ஊறி செட் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம் நீங்கள் எங்கேயும் எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எதுவுமே உங்களை வருத்தப்பட வைக்காது இது மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமும் இல்லை குருகுலத்திலேயே இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ தயானந்த சுவாமி எல்லாம் பேசும்போது யாருக்காவது இந்த பாடம் போது புரியலன்னா இது புரியலன்னா பகவத்கீதை அது என்ன அமானித்துவம் மதம்பித்துவம் அங்க போங்க அங்க போய் சரி பண்ணிட்டீங்கன்னா இது புரியும் அப்படிம்பாரு எவ்வளவு பெரிய சன்னியாசிகளுக்கும் இதுதான் முக்கியமான இடம் ஓங்காரானந்த சுவாமி அடிக்கடி இதெல்லாம் சொல்லுவாரு இதெல்லாம் எங்க என்ன பண்றது அங்க சொன்ன மாதிரி அமானித்துவம் அதம்பித்துவம்லாம் நமக்கு வந்திருந்தா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படி உங்க நடந்து அது லெக்சர்ல கேட்பீங்க அது என்னன்னு உங்களுக்கு புரியாது இதுதான் அது இதுதான் அது இந்த இது இது எல்லாருக்குமே பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் எல்லாருக்குமே இந்த இடத்துல தான் சாஸ்திரத்துல இது இருக்கு கைடன்ஸ் சாதாரண இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எங்கேயாவது மனக்கவலைன்னு வந்ததுன்னா பதில் இங்கேதான் தான் இருக்கும் எங்கேயாவது பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்படின்னா இங்கேதான் எதையாவது ஒத்துக்க முடியாத நிலைமை வாழ்க்கையில இதுதான் முடியும் முக்கியமான எல்லாத்துக்குமே இதுதான் பகவத்கீதையில பதிமூணாவது ஏழு ஏழுலேருந்து பதினொன்று யாருமே இதை தான் கோட் பண்ணுவாங்க உடனே சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க தயானந்த சுவாமி பரமார்த்தானந்த சுவாமி இதெல்லாம் மாதாஜி நாற்பூர் அம்மா யார் பேசினாலும் யாரு தயானந்த சுவாமி தமிழ்ல நடத்துறதில்ல அவர் எப்பயாவது கோயம்புத்தூர்ல சொற்பொழிவு எடுப்பார் தமிழ்ல அவருக்கு தமிழ்ல கிளாஸ் எடுக்க தெரியாது தமிழ்ல பேசுவாரு கிளாஸ் எனக்கு தெரியாது தமிழில் கிளாஸ்ன்ட்டு தமிழில் அறிவிச்சிருப்பாங்க எல்லாம் தமிழில் வகுப்பு நடக்கும் அவர் தமிழில் பேசிட்டே இருப்பார் திடீர்னு இங்கிலீஷில் அவரே அவர் எரியாமலே இங்கிலீஷ் இடையில அப்பப்போ ஒரு ஒரு சில ஜோக்கெலாம் தமிழில் சொன்னால் தான் புரியுங்கிறதுனால தமிழில் சொன்னாங்க தமிழில் சொன்னால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால சில வார்த்தைலாம் தமிழில் சொன்னால் தான் ஐயோ ரொம்ப அழகாக இருக்கும் அவர் பேச்சு இங்கிலீஷ் மட்டும் இருந்ததுன்னா அவர் கிளாஸ் லட்டு மாதிரி இருக்கும் இல்ல டெய்லி ஒரு மணி நேரம் பண்ணாக்கா ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துல முடிஞ்சிடும் அதே ஒரு ஊர்ல தொடர்ந்து இருந்துருந்தா ஒரு வேணா ரெண்டு மூணு வருஷத்துல இதெல்லாம் முடிச்சிருக்கலாம் அப்பா இருக்காங்க முடிச்சிருக்கு ஒரு ஊர்ல தொடர்ந்து இருந்துருந்தா டெய்லி பண்ணிருந்தா ஒரு கேட்ட வரைக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் பதினொன்றாவது ஸ்லோகம் அத்தியாத்ம என்றால் ஆத்மன் அர்த்தம் ஆத்ம அதி ஆத்ம அத்தியாத்ம ஆத்மன்னா தன்னை பற்றிய அத்தியாத்மன்னா தன் உயிரை பற்றிய அத்தியாத்ம முழுக்க முழுக்க தன்னை பற்றியன்னு அர்த்தம் உயிராக இருப்பது இறைவன் அத்தியாத்ம ஆத்மன்னா தன்னை பற்றிய அத்தியாத்மன்னா தன் உசுரை பற்றிய உயிரை பற்றிய ஞானம் அறிவு அத்தியாத்ம ஞானம் தன்னை பற்றிய தன் உயிரை பற்றிய அறிவில் ஞான மூழ்கியிருத்தல் அந்த ஞானத்தோடு இருக்கிறது தன் உயிரை பற்றிய ஞானத்துடன் இருத்தல் எப்போ நித்தியத்துவம் சதா சர்வகலம் நித்தியம் அந்த ஞானத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் தன் உயிராக இருப்பது பகவான் இந்த உண்மையை மறக்காமல் வாழ வேண்டும் அத்தியாத்ம ஞானத்தில் நித்தியம் இருக்க வேண்டும் நித்தியத்துவம் நித்தியம் எப்பவும் தன்னை பற்றிய உண்மையான அறிவை கையில வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்தணும் எப்ப ஒருவன் தன்னை பற்றிய அறிவை மறக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு தன்னை பற்றிய உண்மையை மறக்கிறானோ அந்த அளவுக்கு ஒருத்தர் தப்பாக தான் போகிறான் ஒரு நாள் சுப்பிரமணி அவங்க அம்மா வந்து மருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க மருந்து மாத்திரை ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தாங்க அவசரமாக டாக்டர் இந்த மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணுன்றாங்க ஃபோன் பண்ணி சுப்பிரமணியோட அப்பா வாங்கி கொடுத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு அவங்க அம்மா எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு இந்த அப்பா இந்த மருந்து மாத்திரை அப்புறம் இது ராத்திரி சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ரொம்ப அவசரம் கொண்டு போய் கொடுத்துருவாங்க சுப்பிரமணி ஏ தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா மூணாம் நம்பர் பஸ்ஸில் ஏறு ஏறி போயிட்டு அங்கே இறங்கிட்டு இந்த ஸ்டாப்பில் இறங்கி ராமகிருஷ்ணா ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஏழாம் நம்பர் பஸ் ஏறி போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வரும் ஆஸ்பத்திரி ஸ்டாப்னு சொன்னால் இறங்கி விடுவாங்க அங்கே இறங்கி கொண்டு போய் கொடுத்துருவாங்க எல்லாம் காதில் வாங்கிட்டு தெரியுவா சுப்பிரமணியம் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தார் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாரு முன்னாடி சீட்டில் அப்படி இப்படி வேடிக்கை பார்த்தாரு எல்லாம் ஸ்டைல் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அதுல யாரோ ஒருத்தர் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்தார் பேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணிட்டு பெல்ட் போட்டு பார்க்குறதுக்கு ஸ்டைலா இருந்தார் சுப்பிரமணிக்கு அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் கழிச்சு அவர் இறங்கினார் இவர் அப்படியே டீ பார்த்தார் அவர் இறங்கினார் அவர் பின்னாடியே இறங்கிட்டார் அவரை போய் அவர் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சார் இவர் அந்த ஹோட்டலுக்கு அவர் உட்காந்து சாப்பிட்டார் இவரு உட்காந்து சாப்பிட்டார் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா வேற ஒருத்தாங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிப்டப்பா இதை விட சூப்பராக ஒருத்தவங்க தான் அப்புறம் அவனை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான் அப்புறம் அந்த பழைய ஆள் போயிட்டான் இந்த புது ஆளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான் இவர் இறங்கி அப்புறம் வாக்கிங் போனார் பார்க்கு போனார் இவரு கூட பார்க்குக்கு போனார் இவர் ஊர் சுத்துற இடம்லாம் இவருக்கு பிடிச்சிருந்தது வாக்கிங் போகிற ஸ்டைல் பிடிச்சிருந்தது அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் அப்புறம் பார்க்கு போனது அங்கே நிறைய பேர் இன்னும் டிசைன் டிசைனாக வர ஆரம்பித்தாங்க அங்கே பார்த்தா அப்புறம் யாரையோ பார்த்துக்கிட்டு அப்புறம் யாரையோ பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் அவங்க என்னென்னா ராத்திரி டைம் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்க ஒரு குரூப் ஒரு பிள்ளைங்க குரூப் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்க இவன் அப்படியே ஈட்டே ஹோட்டலுக்கு போனான் ஹோட்டலில் போனால் அங்கே போனால் சாப்பாடு நல்லா இருந்தது ஹல்வா நல்லா இருந்தது இட்லி சட்னி நல்லா இருந்தது அப்புறம் பிள்ளைங்களை விட்டுட்டு இட்லி சட்னியை பார்த்துக்கிட்டு ஈன்னு சாப்பிட ஆரம்பிச்சு அவங்க பாட்டுக்கு எழுந்துச்சு போயிடுச்சு அப்புறம் ஹோட்டலில் ஃபோட்டோ ஊட்டிருந்தது டிசைன் டிசைன் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் அப்புறம் ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சு அப்புறம் சர்வெண்ட் எல்லாம் சாப்பிட்டா ஐயோ சுப்பிரமணியம் இப்படி இன்னுகிட்ட உட்காந்துருந்தான் கடையை எடுத்து மூடினாங்க அப்புறம் எல்லாரும் படுத்துங்கன்னா இவனும் படுத்துங்கன்னா அங்கேயே வராண்டாவில் படுத்துக்கிட்டு அடுத்த நாள் சர்வெண்ட் எல்லாம் எழுந்துச்சு மேஜை தோட பாத்திரம் கழுவு எல்லாம் பண்ணான் இவனும் போய் மேஜை துடைக்க ஆரம்பிச்சா பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சான் அப்புறம் அதுல ஒரு நல்ல சர்வெண்ட் ரொம்ப சூப்பரா வேலை செய்யறத பார்த்தா இவனுக்கு ஆசை வந்துருச்சு ஓ இவனை மாதிரி நானும் கிளீன் பண்ண போறேன் அப்புறம் அந்த சர்வெண்ட்டு கூடயே சாப்பிட்டான் ஒரு வாரம் இப்படியே ஓடி போயிடுச்சு ஹோட்டல்ல வேலைக்காரனா இருக்கும் அப்புறம் பார்த்தா இவன் கொண்டு வந்த பேக்ல ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு ஹோட்டலுக்கார ஓனர் என்னப்பா நீ ஒரு வாரமா வேலைக்கு இருக்கிற இவனுக்கு பேக்ல என்ன இவ்வளவு ஸ்மெல் அடிக்குது இது என் பேக் அது அம்மா இது நீதான் தான் கொண்டு வந்து அந்த மூலையில் வச்சு அப்படியே இருப்பாங்க பார்த்தா ஹோட்டலில் பார்த்தா அந்த சாப்பாடு கொடுத்துருப்பா ஸ்மெல் பேட் ஸ்மெல் எதுக்கு இது கொண்டு வந்தால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிற என்ன இவ்வளோ நாத்தடிக்குது அம்மா எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் அச்சோச்சோ எங்கள் பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க மருந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க என்ன தன்னை பற்றிய உண்மையை மறக்க மறக்க ப்ராப்ளம் அதிகம் தான் எங்க இருக்கேன் எதுக்கு வந்திருக்கிறேன் என்ன செய்யணும் தன்னை பத்தி மறக்க மறக்க புத்திசாலின்னு நினச்சிக்கிறான் கையில இருக்கிற பிரச்சனையை தான் சார் தீர்க்கணும் என்னை பத்தி நீங்க எதுக்கு சொல்றீங்க சாமியார் பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடாதுக்குள்ள டைம் வேஸ்ட் அந்த நேரம் ஒரு பத்து ரூபா விவரமா சம்பாதிச்சுக்கோ அப்படின்னா தன்னை மறந்தவன் என்ன அப்புறம் நான் யாரு எங்க வந்தேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் எதுக்காக வந்த அப்படிங்கிறத மறந்தோம்னா தத்துவன் சுவாமி பாட்டை தான் கேட்கணும் அப்புறம் எதுக்காக இங்கே வந்தேனோ என்ன எதற்கு எதற்கு இங்கே வந்தேனோ வந்து எல்லாத்தையும் மறந்து போட்டுட்டு இருக்கா இருக்கா ஊரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க அதனால என்ன அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம் எப்பவுமே நம்மளை மறந்துடக்கூடாது என்னை பற்றிய உண்மையை மறக்கும் வரை எனக்கு தொல்லைதான் அது ஞாபகம் எதை செஞ்சாலும் நான் யார் நான் எங்க இருக்கேன் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் நான் எங்க போயிட்டு இருக்கேன் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் டீல் பண்ணும் அதை மறந்துட்டு டீல் பண்ணா இதுதான் அப்புறம் அப்படி இப்படி இப்படி இப்படி பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்புறம் நம்மளும் அது மாதிரி இது மாதிரி இது மாதிரி வந்த வேலை கெட்டது அப்புறம் திரும்ப அடுத்த பிரிவில் கழுது அதனால் அத்தியாத்ம ஞானம் அத்தியாத்ம ஞானம் தன்னை பற்றிய உண்மையை பற்றிய உயிரை பற்றிய உண்மையை பற்றிய ஞானத்தில் நித்தியத்துவம் நித்தியம் மூழ்கியிருக்கும் தன்மை சதா சர்வ காலமும் அதை மறந்தாவது எதையும் பண்ணிடக்கூடாது அப்படிப்பட்ட தன்மை அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞான அர்த்த தர்ஷனம் தத்துவம்னா என்ன மெய்ப்பொருள்னு அர்த்தம் தத்துவம்னா மெய்ப்பொருள் இப்ப இந்த டம்ளருடைய தத்துவம் எவர் செய்வார் பானையுடைய தத்துவம் களிமண் அப்படி தத்துவம்னா மெய்ப்பொருள் அப்படி சோ தத்துவம் அதன் தன்மை உண்மை அதனுடைய உண்மையான இயல்பு அப்படின்னு அர்த்தம் தத்துவம் எப்பவுமே தத்துவம் தெரிய வேண்டும் சோ தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு விவகாரத்தை டீல் பண்ணும் ரெண்டு நிலை இருக்கு புரிஞ்சுக்கணும் உண்மை நிலைன்னு ஒன்று இருக்கு விவகார நிலைன்னு ஒன்று இருக்கு உண்மை நிலைங்கிறது உண்மை விவகாரம்னா என்ன டீலிங் டீலிங்னா என்ன விவகாரம்ங்கிறது தமிழ்ல விவகாரம்னா என்ன சண்டை சச்சரவுன்னு நினைச்சுக்கிறோம் விவகாரம்னா எல்லா விதமான டீலிங் கொடுக்கல் வாங்கல் சந்தோஷம் சாப்பாடு பரிமாறுறது சாப்பிடுறது சண்டை போடுறது கூட்டுறது துணி துவைக்கிறது எல்லாத்துக்கும் பேர் விவகாரம்னு பேர் ஸோ விவகார நிலை உண்மைன்னு இருக்கு இப்போ ஒருத்தட்ட போய் ஏய் கொஞ்சம் பானை கொண்டு வா அப்படின்னு இவன் பானையை விட்டு போட்டான் போய் களிமண்ணை கொண்டு வந்தான் ஏய் களிமண்ணை ஏப்பா கொண்டு வந்தா பானை தானே கொண்டு வர சொன்ன இல்லை நீங்கள் தான் நேற்று கிளாஸில் சொன்னீங்க பானையாக இருப்பது களிமண் அதனால களிமண்ணை கொண்டு வந்தேன் ஸோ எங்கே எதை பேசணுமோ அங்கே அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஸோ விவகாரத்தில் விவகாரம் ஆனால் விவகாரம் பண்ணும்போதே உண்மையை மறக்கக்கூடாது உண்மை என்ன இவங்க விவகாரம் பண்ணும்போது இவர் சித்தப்பா இவங்க அத்தை இவங்க மாமா இவர் அண்ணன் இவன் எதிரி இது தங்கம் இது இரும்பு எதை எப்படி நடத்தணுமோ பண்ணணும் ஆனா எல்லாம் பண்ணும்பொழுது தத்துவம் என்ன உண்மை என்ன எல்லாமாக இருப்பது ஒரு கடவுள் அந்த கடவுள் இறைவன் கூட மாசற்ற ஆட்சியை செய்பவர் அந்தந்த ஜீவனுக்கு கர்ம பலனை படி அளக்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு அந்த மாதிரி உறவுகளை படைத்துள்ளார் சம்பவங்களை படைத்துள்ளார் வந்துகிட்டு இருக்கு இந்த இந்த உறவுகளெல்லாம் டீல் பண்ணும்பொழுதே இதை மறக்கக்கூடாது அதாவது அப்படி நடத்துக்கிட்டு தத்துவ ஞானம் உண்மை ஞானம் உண்மையை பற்றிய ஞானத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்களை செய்யும் பானை கொண்டு வர பானை கொண்டு வர்ற ஒருத்தன் மண் பானையா எவர் சில்வர் பானையான்னு தெரிஞ்சிருக்கணும் கரெக்ட் மண் எவ்வளவு கவனத்தோட கொண்டு வரணும் எவர் சில்வர்னா எவ்வளவு கவனத்தோட கொண்டு வரணும்னு தெரியும் ரெண்டுமே பானை தான் ஆனாலும் தத்துவத்தை தெரிஞ்சிருந்தா அதை தான் அப்படி எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் கரெக்ட் எல்லாமே துணி தான் பட்டு துணியவும் காட்டன் துணியும் ஒரே மாதிரி நடத்த முடியாது ரெண்டும் புடவை தான் அப்போ புடவை உடுத்துறது ஆனாலும் இது பட்டா காட்டனான்னு தெரிஞ்சிருந்தா பாலிஸ்டரான்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடத்த முடியும் கையாள முடியும் அப்போ எப்பயுமே விவகாரத்தை டீல் பண்ணும்போது தத்துவத்தை மறக்கக்கூடாது தத்துவம்னா என்ன மெய்ப்பொருள் உண்மையை மறக்கக்கூடாது மெய்ப்பொருள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தில் நின்றுக்கிட்டு விட்டு கையாளும் பொழுதுதான் எல்லாம் சரியாக இருக்கும் இல்லைன்னா எவர் சில்வர் கொடுத்த தூக்கி போடுற மாதிரி மண்பானையை போட்டால் என்னாச்சு உடஞ்சி போச்சு அப்படி மண்பானையை எடுத்துட்டு வரத்துக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை எவர் சில்வருக்கு அவ்வளவு கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் குறைச்சி கூட கொடுத்துக்கலாம் ஸோ அதாவது உண்மை தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரியா கையாள முடியும் அப்போ தத்துவ ஞான அர்த்த தத்துவ ஞானத்தின் உண்மை அறிவின் பொருளை அர்த்தம்னா பொருள் மெய்ப்பொருளை மெய்யறிவின் பொருளை மெய்யறிவு பொருளை மெய்ப்பொருள் அறிவை அப்படி மெய்ப்பொருள் அறிவினை தத்துவ ஞான அர்த்தத்தை தரிசனம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சதா சர்வகாலமும் பார்த்தல் எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவ ஞான அர்த்தத்தை பார்க்க தவறக்கூடாது தத்துவ ஞான அர்த்தம் என்ன ரெண்டு தான் ஒன்று எல்லாமாக இருப்பது கடவுள் ரெண்டாவது என்ன அந்த கடவுள் இறைவன் அதனால அவங்கவுங்களுக்கு வர வேண்டியது அவங்கவுங்களுக்கு வந்து கூடவும் இல்லை பிரச்சனை இல்லை எங்கும் யாருக்கும் எந்த அநியாயமும் நடத்தப்படவில்லை அவங்கவுங்க சம்பாதிச்சதுக்கு அவங்கவுங்களுக்கு வந்துட்டு அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதுக்கிடையில என்னால் ஏதாவது உதவ முடியும்னா உதவி பார்க்குறேன் உதவ முடியலன்னா பிரார்த்தனை செஞ்சு பார்க்குறேன் பிரார்த்தனை பண்ணவும் நேரம் இல்லைன்னா கடவுளுக்கு வந்து முடியாது எனக்கு நேரம் இல்லைப்பா சாமி அவனுக்கு அப்புறம் என்ன எல்லா இடத்துலையும் தத்துவ ஞான அர்த்தத்தை மறக்கக்கூடாது மெய்ப்பொருள் அறிவை அறிவை மறக்காமல் வாழ்க்கை வாழ ஒன்று அத்தியாத்ம ஞான நித்தியம் தன்னை பற்றி உண்மை ரெண்டாவது தத்துவ ஞான அர்த்தம் இந்த உலகத்தை பற்றிய உண்மை இந்த ரெண்டு உண்மையையும் தெரிந்து கொண்டு தர்சனம் பார்த்து கொண்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும் சதா சர்வ காலமும் மறந்து போயிடும் தத்துவ ஞான தத்துவ ஞானம்னா அதான் நம்ம நாலாவது முகாமில் பார்த்தோம்ல எல்லாவாக இருப்பது கடவுள் இப்படின்னு பார்த்தோம் அப்புறம் ஒன்றாவது ரெண்டாவது முகாமில் பார்த்தோம் அந்த கடவுள் இறைவனும் கூட மாசற்ற ஆட்சியை செய்பவரும் கூட அதுதான் இந்த வரைக்கும் விளக்கம் தத்துவ ஞான அர்த்தத்தை தரிசனம் செய்தல் பார்த்து கொண்டே எல்லாவற்றையும் நடத்தல் மறக்கவே கூடாது இந்த உண்மையை பார்க்கறதுக்கு மறந்தோம்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் எதை எப்படி பார்க்கணுமோ மிஸ் பண்ணிட்டு வேற மாதிரி பார்ப்போம் அப்புறம் வருத்தப்பட்டு பற்றியும் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் முடிஞ்ச வரைக்கும் செய்ய வேண்டியதான் நமக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஆக்சிடென்ட்டில் கை பூச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படியே வைத்தியம் பார்க்குறீங்க வைத்தியம் பார்க்கும் கவலைப்படாமல் வைத்தியம் பார்ப்போம் கை சரியானா அது ஆகாட்டி போகுது ஆமாம் அவருக்கு ஆக்சிடென்ட்டில் கை போச்சு வாப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் நான் உனக்கு லிஃப்ட் வா போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அச்சுச்சோ கை போச்சா இது தேவையில்லாத கை போச்சு போச்சு வா போயிட்டு வரலாம் தத்துவ ஞானத்தை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தத்துவ ஞான அர்த்த தர்சனம் சதா சர்வ காலமும் தன்னை பற்றிய உண்மை அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் இந்த உலகை பற்றிய உண்மை தத்துவ ஞான தர்சனம் இந்த ரெண்டு இதை பார்த்து கொண்டே இருத்தல் இதிலேயே மூழ்கி இருத்தல் ஏத்தத்து ஞானம் இதி புரோக்தம் இதுதான் இதுதான் ஏத்தஜ்னு இருக்கா அடுத்து வந்து ஞானம்னு இருக்கா அந்த ஞானம்ல இஜ்ஜு முதல் எடுத்துங்கிறதுனால இந்த இத்து வந்து இஜ்ஜா மாறிக்கும் ஆக்சுவலா தனித்தனியா பிரிச்சா இத்து தான் அங்க அது வந்து புணர்ச்சி விதிப்படி இஜ்ஜின்னு மாறி இருக்கு ஏத்தத்து இது எத்தனையோ ரெண்டு மூணு ஏற்கனவே ரெண்டு இடத்துல ஏத்தத்துன்னு வந்திருக்கு ஏத்தத்துனா இதுதான் அப்படின்னு அர்த்தம் இது ஏத்தத்து ஞானம் இதுதான் ஞானத்தை அடையும் சாதனம் ஞானம்னா இந்த இடத்துல என்னன்னு சொன்னோம் ஞான சாதனம் சுகத்தை அடையும் சாதனம் அல்லது இதுதான் அறிவாளித்தனம் இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை இதுதான் ஞானிகளின் வாழ்க்கை இதுதான் ஞானம் உள்ளவரின் பார்வை ஏத்த ஞானம் இதுதான் ஞானம் இதுதான் அறிவுபூர்வமானது அப்படின்னு எத்த ஞானம் இத்தி என்று புரோக்தம் சொல்லப்பட்டது இதுதான்ப்பா அறிவாளித்தனம் என்று சொல்லப்பட்டது இதுதான் புத்திசாலி இதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை இதுதான் பாரதிகளின் வாழ்க்கை இதுதான் ஞானமடைய வழி ஞான சாதனம் என்று இத்தி புரோக்தம் சொல்லப்பட்டது அப்போ இந்த ஞானத்தை அடைய என்ன வழின்னு கேள்வி இருந்தா இதுதான் பதில் அல்லது அறிவுபூர்வமான வாழ்க்கை எதுன்னு கேள்வி இருந்தா இதுதான் பதில் இங்க அந்த ஞானத்துக்கு ஏற்ப நான் எப்படி வாழ்வது என்று கேள்வி இருந்தால் இதுதான் பதில் எப்படி வாழ்ந்தால் இந்த ஞானத்தை அடையலாம் ஞான பலன் எனக்கு முழுமையாக கிடைக்கும் என்றைக்கும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்றால் இதுதான் உலகத்தில் ஆளுக்கால் ஒன்று சொல்லி குழப்புறாங்களே எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியல எது சரி இறுதியானது சொல் அப்படின்னு கேட்டால் இதுதான் இதுதான் வாழும் முறை பார்வை விஷயங்களில் நம்முடைய பார்வை கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு எத்த ஞானம் இதுதான் அறிவுபூர்வமானது இத்தி புரோக்தம் என்று சொல்லப்பட்டது யாரால சொல்லப்பட்டது இதுல சொல்லியாச்சு நாலாவது சுலோகத்துல ரிஷிபீர் பகுதா கீதம் ரிஷிகளால் சொல்லப்பட்டது சந்தோபீர் வேதத்தால் சொல்லப்பட்டது பிரம்மசூத்திரத்தால் சொல்லப்பட்டது அப்புறம் ஹேத்துமத்பீர் வினிஷ்டிதைகி மத்தை பற்றி தெரிந்த ஞானிகளால் விளக்கப்பட்டது எல்லாராலும் இதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டது இதை தவிர ஞான சாதனம் வேறு ஒன்றும் இல்லை அறிவுபூர்வமான வாழ்க்கையும் வேறு எதுவும் கிடையாது இதுதான் அறிவுபூர்வமான வாழ்க்கை ஏத்தது ஞானம் இது புரோக்தம் எதத்தக அந்யதா இதிலிருந்து எதத்தகனா இதிலிருந்து அத்தகா இது என்றால் இதிலிருந்து அல்லது அதிலிருந்து அத்தகா எது எதுவோ அந்யதா அந்நியத்தான்னா அந்நியன்னா வேறு அந்நியத்தான்னா மற்றவைகள் எல்லாம் அத்தக அந்யதா எது அப்படி பிரிச்சு போட்டு மாத்தி போட்டா பொருள் புரியும் அத்தகா எதத்தோன்னு இருக்கா அதை ரெண்டா வெட்டணும் எது அத்தோ அப்படின்னு அத்தோன்னு சொன்னா அத்தகன்னு அர்த்தம் அத்தகன்னா இதிலிருந்து அல்லது அதிலிருந்து இவற்றிலிருந்து அந்நியதா மாறானவைகள் வேறுபட்டவைகள் இதை தவறிய பார்வைகள் இதை தவிர்த்த சிந்தனைகள் செயல்முறைகள் இது இல்லாத வாழ்க்கை முறை எல்லாம் அந்நியதா எது எதுவோ எதுனா எதுவெல்லாமோ அதெல்லாம் என்ன அஜானம் அப்படின்னு ஒரே புட போட்டார் அது எல்லாம் யாரா இருந்தாலும் சரி அது ஹிட்லரா இருக்கலாம் மட்லரா இருக்கலாம் பில் கிளின்டனா இருக்கலாம் நரசிம்மராவா இருக்கலாம் ராஜீவ் காந்தியா இருக்கலாம் இந்திரா காந்தியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி உலகத்துல எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி இந்த உலகமே பாராட்டலாம் அது எல்லாம் இது இல்லாத வாழ்க்கை யார் வாழ்ந்தாலும் அது எல்லாம் அஞ்ஞானம் அதெல்லாம் இருட்டுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு இருக்கான் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு அறியாமையிலேயே வாழ்ந்து அறியாமையிலேயே மடித்து கொண்டிருப்பவர்கள் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையே இருட்டுக்குள்ளேயே இதில் பார்க்கணும் லைட் இருக்கிற வாழ்க்கை சிறப்பா இருட்டுக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கை சிறப்பா வெளிச்சம் இருக்கிற வாழ்க்கை இருட்டு ஒருவேளை ஒரு வருஷத்துல சூரியனும் ஒரு லைட் வெளிச்சமும் இல்லை நட்சத்திரம் நிலா ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுப்போம் வாழ வேண்டியிருந்துன்னு வச்சுப்போம் எப்படி இருக்கும் ஒரு வருஷம் போல உலகத்துல எங்கேயுமே வெளிச்சம் இல்லை என்ன எல்லாம் போய் முட்டி மோதி விழுந்து எழுந்திருச்சு தடைய தடைய போய் என்ன நடக்குது கேட்கவே வேண்டாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாம் வெளிச்சம் இருந்தும் இருட்டிலேயே வாழறான் அறிவு இல்லாததுனால என்னன்னே தெரியாம தடவி தடவி அவன்கிட்ட சண்டை போட்டு வெளிச்சம் இருந்தா நான் ஒருத்தர் மேல மோதுனா ஓ இது என் தம்பியா சரி பரவாயில்லன்னு போறேன் வெளிச்சம் இல்லாம இருட்டு எதிரில யாரோ ஒருத்தன் மோதுனா ஒரு வருஷமா ஆயிடுச்சு கரண்ட் இப்ப வெளிச்சத்தை பார்த்து மேல ஒருத்தன் மோதுனா நடந்தப்ப மட்டார்னு ஒரு புத்து ஆனா மோதனும் என் தம்பி அது தெரியல எனக்கு என்ன இருட்டுக்குள்ள வாழ்ந்து எல்லாம் எதை என்ன பண்றதுன்னு தெரியாது யார்கிட்ட கோவப்படலாம்னு தெரியாது யார்கிட்ட அன்பா இருக்கணும்னு தெரியாது எல்லாம் இருட்டு கண்மூடித்தனமான வாழ்க்கை இருட்டு எதை சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இது சாக்கடை தண்ணியா நல்ல தண்ணியான்னு தெரியாது இறங்கி குளிக்க வேண்டியதா ஏதோ தண்ணி மாதிரி தெரிஞ்சு காலை விட்டு பார்க்கணும் தண்ணி ஆமாமா இறங்கி குளி எழுந்திரிச்சு வந்தா வாசமா வருது ஐயா செப்டிக் டேங்க் போல இருக்கு அவ்வளவுதான் போயிட்டு இப்படிதான் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் கேட்டா நான் பெரிய அறிவாளி நான் பெரிய அறிவாளி நான் பெரிய பணம் எனக்கு தெரியாதா வாழறதுக்கு இவர் சொல்லி கொடுத்து தான் வாழ தப்பு பண்ணிக்கிட்டே அவன் நினைச்சு தெரிஞ்சு நினைச்சுக்கிறான் பெருசா வாழ்க்கை வாழலாம் வாழறது முட்டாள்தனம் நான் இப்போ ஒரு சென்னையில் போய் தங்கி ஒரு கிளாஸ் போன மாதம் ரெண்டே பேர் தான் கணவர் பண்ணி வேற யாரும் இல்லை ஏதோ கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணாங்க போட்டாங்க ஒரு ஹாஸ்டல்ல அரேஞ்ச் பண்ணாங்க அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து இந்த பொண்ணோட சித்தி ஸோ அந்த சித்தி பொண்ணும் அங்கே தங்கி படிக்கிறாங்க இன்னும் தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க ஸோ அந்த ஹாஸ்டல் குழந்தைங்க இந்த வார்டன் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த கப்புள் அவங்க தான் நடத்துகிறாங்க அந்த கணவன் மனைவி தான் நடத்துகிறாங்க ஸோ அப்புறம் நான் போய் அந்த ஹாஸ்டல் நடத்தினா அறிமுக வகுப்பு நடத்துகிறேன் ஸோ அறிமுக வகுப்பு நடத்திட்டு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அடுத்த நாள் பார்த்தா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இந்த கணவன் மனைவி நம்மளை கூப்பிட்டவங்க வந்துட்டாங்க ஸோ ஹாஸ்டலில் வைக்கல அப்புறம் அவங்க வீட்டில் வச்சு நடத்தியாச்சு அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா சித்தி சொல்லியிருக்காங்க இது என்ன வாழ்க்கை என்ன சொல்லி தர வாழ்க்கை என்ன என்னன்னு சொல்லி வாழ்க்கையில் நமக்கு தெரியுது அப்புறம் என்ன அவர் சொல்லிடுறாரு சம்பாதி சாப்பிடும் அப்புறம் என்ன அவர் என்னத்தை சொல்லுவோம் அந்த பொண்ணு அப்புறம் சொல்றாங்க அந்த பொண்ணு நம்மள்ட்ட சொல்லவே இல்லை ஏழாவது நாள் முடிஞ்ச பிறகு சொல்றாங்க எனக்கு இப்போதாங்க தெரியுது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது அன்னைக்கு எங்கள் சித்தி சொன்னாங்க அவங்க சொல்றது எனக்கு கரெக்ட் மாதிரி தெரிஞ்சுது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் ஏன் நான் கிளாஸ் வர தெரியல என்னமோ தெரியல என் ஃப்ரெண்டு சொன்னா சாமி கிளாஸ் நல்லா இருக்குன்னு அதனால தான் நான் வந்தேன் நான் ஆனால் எங்கள் சித்தி சொல்லும்போது ஒரு வேலை நான் வேஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன் நான் வந்து தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் என்ன தான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் ஏழு நாள் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அது நல்ல வேலை என்ன அவங்களே நினச்சிக்கிறாங்க அப்புறம் என்ன வேலைக்கு ஒன்றும் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றோம் அப்புறம் என்ன சாமியார்னு சொல்கிறோம் ஆ எல்லாம் சரியாக தான் இருக்கு ஆமா அதுலயே வண்டி ஓட்டிக்கிறான் ஏதோ இருட்டுக்குள்ளேயே தான் வளர அறியாமையிலேயே தான் வளரா இந்த அறிவு இருந்தால்தான் வாழ்க்கை இந்த அறிவு இல்லாத வாழ்க்கையாவது இருட்டு வாழ்க்கை வேதத்தில் ஒரு வழி ஈஷாவாசிய உபநிஷம் இந்த ஞானத்தை அடையாதவனை பற்றி சாஸ்திரம் ஒரு சொல்லுது ஆத்ம ஆத்மகனாகனா ஆத்ம தற்கொலை செய்து கொள்பவன் ஞானம் இல்லாமல் வாழ்வரும் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறான் நரகத்துல போறான் தானே வருத்தி எடுத்துக்கிறான் கேவலமா ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப பெரிய டேமேஜ் அதனாலதான் எல்லாரும் விழுந்து விழுந்து சொல்றாங்க பகவான் கிருஷ்ணர் இதெல்லாம் இவ்வளோ கருணையோட அர்ஜுனனுக்கு சொல்லணும்னு என்ன இருக்கு இவ்வளவு இவ்வளோ எவ்வளோ அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பேசுறாரு என்ன உட்கார வச்சு ஏ கருணை அப்பா நீ புத்திசாலியா இருக்கு பொழைச்சிக்கோ முட்டாளாக இருந்துறாங்க ஏன்னா நீ எனக்கு முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டு சேப்டர் சேப்டரா பேசுற கிருஷ்ணரே பேசுறாருன்னா அப்புறம் என்ன இவங்க என்ன அப்புறம் சொல்றது என்ன சாமி எழுதுறாங்க நமக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன பண்றது அப்புறம் எதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நீ என்ன கிருஷ்ணரை விட பெரியாளா அர்ஜுனனை விட பெரியாளா அர்ஜுனன் கேட்கிறாரு இவ்வளவு படிச்சவர் இவ்வளவு திறமை உள்ளவர் எத்தனையோ யுத்தங்களை ஜெயிச்சவர் எத்தனையோ கோடி சொத்துக்கு அதிபதி அவர் கிருஷ்ணத்தை கேட்கிறாரு கிருஷ்ணா எனக்கு சந்தேகத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவுதான் பெரிய இருந்தாலும் இவங்கள்ட்ட கேட்டு கத்துக்க வேண்டியது இருக்குன்னு தானே அர்த்தம் என்ன அர்த்தம் அர்ஜுனனுக்கு எவ்வளவு பலசாலி அன்னைக்கு நாடே நடுங்கிட்டு இருந்த அர்ஜுனனை பார்த்து நாட்டில் ஒரே ஹீரோ அன்னைக்கு அர்ஜுனன் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவ்வளோ பேர் புகழோட இருந்தா நாடு பூரா அர்ஜுனன் இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கான் எங்க நாடு பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சது அர்ஜுனன் இருந்தப்போ அர்ஜுனனுடைய புகழ் இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள்லாம் கூட அவ்வளோ பெருசா இருந்ததில்ல அன்னைக்கெல்லாம் அவங்க கதையெல்லாம் டெய்லி பேசுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அர்ஜுனன் போனானா என்ன பண்ண தெரியும் அப்படி ரொம்ப ஃபேமஸா இருந்தாள் அர்ஜுனன் ஸோ அப்படிப்பட்டவரே கிருஷ்ணத்தை கேட்கிறாரு இந்த இடத்துல எது சரி இத்தனைக்கும் அதெல்லாம் சாஸ்திரம் படித்த ஒரு குருகுலத்தில் தங்கி பிக்ஷை எடுத்து குருநாதருக்கு சேவை செஞ்சு தங்கி படிச்சு அவரே ஞானி தான் ஆனாலும் இதெல்லாம் என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வர்ற வரைக்கும் அப்பப்போ ஆடும் நமக்கு மாதிரி தான் நம்மளும் எத்தனை கிளாஸ் கேட்டாலும் நம்மளும் ஆடி போகிறோம் அதே மாதிரி தான் அர்ஜுன் இருக்கும் எல்லாரும் ஒன்று தான் ஸோ அவருக்கும் அப்பப்போ தடுமாற்றம் வருது கிருஷ்ணத்தை கலந்து பேசி பேசி அப்பப்போ அப்பப்போ இதுதான் சரியான வாழ்க்கை that பிரையான் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை இருட்டுக்குள் வாழும் வாழ்க்கை அதான் சொல்றாரு அஞ்ஞானம் எது எது என்றால் அஞ்ஞானம் எது அஞ்ஞானம் எதுவென்றால் அத்தோ அந்நியதா இதை தவிர்த்த அந்நியமானவைகள் எல்லாம் அப்படின்னார் அஞ்ஞானம் எது அஞ்ஞானம் எதுவென்றால் அத்தக அந்நியதா இதை தவிர்த்த எல்லாம் அஞ்ஞானம் தான் யாரா இருந்தாலும் சரி எல்லாம் பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் எவனா இருந்தாலும் சரி எல்லாம் அஞ்ஞானம் எல்லாம் குப்பையில் இருட்டில் தான் வாழ்கிறார்கள் சந்தேகமே கிடையாது ஒரு துளி கூட சந்தேகப்படவே வேண்டாம் எத்தனை கோடி இருந்து என்ன எத்தனை கோடி இருந்து என்ன அடிப்படை உண்மை தெரியாம அப்புறம் எங்கேருந்து குடும்பத்தை நடத்துறது எங்கேருந்து நிம்மதியா இருக்கிறது எல்லாம் அறியாமைக்குள்ளே அதனால தான் பார்க்குறோம் போன மாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன ஒரு மாசமா ரெண்டு மாசமா ஆச்சு ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல கடையில் ஒட்டி வால்பேப்பர் ஒட்டியிருந்தார் விளம்பரத்தால் திருப்பூர் திருப்பூரில் பிரபல தொழிலதிபர் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை திருப்பூர்ல பிரபல தொழிலதிபர்னா சில கோடியாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்ப அவன் சொத்து பல கோடி இருக்கலாம் அப்படிப்பட்டவன் மண்ணெண்ணு ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான்னா என்ன அர்த்தம் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எரிச்சல் இந்த மண்ணெண்ண நெருப்பினுடைய எரிச்சலை விட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப இத்தனை கூடி இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் வாழ்க்கை பூரா கோடி கோடி கோடி கோடின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இத்தனை கோடி வந்து நீ மண்ணெண்ணை ஊத்தி இந்த கொளுத்திக்கிறன்னா அப்ப நீ இவ்வளவு நாளா நீ நியாயம் பேசிட்டு இருந்தியா அதுல தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருடைய கூப்பிட்டுருக்கல சாமியார் பேசுறாரு ஏய் லூசு போய் டைம் வீணாக்காது சொல்லியிருக்கல்ல புரியுது இல்ல மார்க்கம் தப்பா போச்சுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன நிரூபணம் இத்தனை கோடி சம்பாதிச்சுட்டு மண்ணனை ஊத்திட்டு செத்து போறாங்கன்னா இதை விட என்ன கேவலம் அவன் தான் செத்து போனான் மீதி பேர்லாம் இன்னும் சாகாம உயிரோட இருக்கான் அவன் அவன் செத்து போயிட்டான் மீதி பேர் தினம் செத்துக்கிட்டு இருக்கான் தூங்கி எழுந்திரிச்சாலே நெஞ்சுக்குள்ள மண்ணெண்ண எரிஞ்சிட்டு செத்து போன வாழ்க்கை தான் இருக்கிறவங்கள வாழ்க்கையில செத்து போன வாழ்க்கை தான் நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் அரை மணி நேரம் பேசிட்டு வரீங்க எல்லாம் செத்து போன வாழ்க்கை தான் எல்லாம் முணு முணு முணு முணு தானும் நிம்மதியா இருக்கிறது இல்லை யாரையும் நிம்மதியா இருக்க விடுறது இல்லை ஏ வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து சின்னதை பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி பொறாம எச்சரிப்பு காதல புகை என்னைக்குமே நிம்மதி கிடையாது என்கிட்ட என்ன இருக்குங்கிறதுல திருப்தி கிடையாது அவன்கிட்ட என்ன உடிச்சியா உடனே காதல் போற எரிச்சல் வைத்தெரிச்சல் வராமல் அப்ப என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஒன்னும் பிரயோஜனம் இருந்து வேஸ்ட் அதனாலதான் அழகா ஒரு வரி சொல்றாரு அஞ்ஞானம் இருட்டுக்குள்ள இருக்க முட்டாளாதான் இருக்காங்க எது என்றால் அஞ்ஞானம் எது அத்தக அந்நியத்தா இதை தவிர்த்த எல்லாம் அங்கீகாரம் தான் அந்நேத்து வேலையே கிடையாது எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கலாம் நான் ஆயிரம் வருஷமா திருப்பதிக்கு மொட்டை போட்டுட்டு இருக்கேன் சார் அப்பயும் முட்டாள் முட்டால் தான்ப்பா அப்பயும் முட்டாள் முட்டால் தான் உங்களுக்கு தெரியுமா நான் இரநூத்தம்பது வருஷமா காசிக்கு பாத யாத்திரை போயிட்டு வருஷம் போயிட்டு வரேன் வருஷம் வருஷம் அப்பயும் முட்டாள் முட்டால் தான் நான் ஐம்பதாயிரம் வருஷமா பழனிமலைக்கு மொட்டை போட்டுட்டு இருக்கேன் அப்பயும் முட்டாள் முட்டால் தான் ஏன் முட்டாள் தான் என் சொத்தெல்லாம் எழுதி திருப்பதி பாலாஜி கொடுத்துட்டாரு ஏன் முட்டாள் முட்டாள் தான் முட்டாள் தான் உண்மை தெரியலன்னா பெரிய பக்தியே அவனுடைய அதிகமாக்கி விட்டுருக்கு பக்தன் தெரியுமா நான் நாலு மணி நேரம் தெரியுமா தாண்டவமா எனக்கு குண்டலி நீங்க கிச்சு கிச்சுங்கிறது தெரியுமா திரும்ப அகங்காரம் எல்லாம் நான் ஒரு கொம்பன் உண்மை எல்லா லூஸா இருக்கிறது ஒரு லூஸ் கடவுள் நீயா இருக்கிறது கடவுள் அப்புறம் என்ன நான் ஒரு ஸ்பெஷல்னு காட்ட போறேன் என்ன அப்புறம் என்ன கொஞ்சம் ப்ரூஃப் நான் ஒரு ஸ்பெஷல் நான் கடவுளை பார்த்தேன் தெரியுமா என்னத்தை பார்த்து கிழிச்சேன் நான் கடவுளை பார்த்தேன் என்ன என்ன பார்த்தா அதனால என்ன ஏய் இதான் கடவுள் அப்புறம் என்ன தெரியும் போய் கடவுளை பார்த்து கிழிச்சேன் கடவுளை பார்த்தேன் கடவுள் என்ன லூசு என்ன எங்க ஊர்ல எங்க வேணாலும் ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது என்னத்தை கடவுளை பார்த்தேன் நான் கடவுளை தியானத்தில் ஏன் லூஸு தியானம் பண்ணி பார்க்குறேன் ஏன் மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறதுக்கு உனக்கு அறிவு எங்கே போச்சு இது போய் தியானத்தில் உட்காந்து கடவுளை பார்க்கலாம் ஏன் லூஸு மூழ்கிட்டு இருக்கும்போது ஏன் கடவுளை பார்க்கல அதை சொல்லு முதல்ல உனக்கு எங்கே போச்சு அறிவு பைத்தியமா நீ அறிவு தெளிவாக இருந்தால் இப்பயே பார்க்கலாம்ப்பா அப்புறம் என்ன தியானத்தில் உட்காந்துட்டு கடவுளை பார்க்குறாரு தியானம் ஏமாத்து எல்லாம் அஞ்ஞானம் எத்தத் ஞானம் இதுதான் ஞானம் சொல்லப்பட்டவைகள் தான் ஞானம் அறிவுபூர்வமான வாழ்க்கை அனன்ய யோகியன்னு வாழ்ந்துட்டு போக சொன்னாக்கா இவன் தியானத்துல உட்காந்து லூசி எல்லாமே உன் மேஜையா இருக்கிறது கடவுள் நாற்காலியா இருக்கிறது கடவுள் நான் தாங்கிறாரு உன் மேஜையா இருக்கிறது நான் தான் நாற்காலியா இருக்கிறது உன் சித்தப்பாவா இருக்கிறதா தான் உன் பெரியப்பா இருக்கிறதா தான் உன் பொண்டாட்டியா இருக்கிறதா தான் புருஷனாக உனக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறதா தான் உன்னை பெற்ற அம்மா அப்பாவா இருக்கிறதா தான் உனக்கு பிடிச்சவனா இருக்கிறதா தான் உனக்கு பிடிக்காதவனா இருக்கிறதுனால தான் சாக்கடையா இருக்கிறதுனால தான் கொசுவா இருக்கிறதுனால கொசு வலையா இருக்கிறதுனால ஆல் அவுட்டாக இருக்கிறது நான் தான் எல்லாமே இருக்கிறது உன்னை மாதிரி லூஸாக இருக்கிறது நான் தான் அப்புறம் என்ன அப்புறம் என்ன கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துட்டு கடவுளை பாருங்க ஒழுங்கு சாப்பிட்டுட்டு சாணி போட்டுட்டு போ வேலையை பாரு செய்ய வேண்டிய வேலையை உன் க உன் கையில் என்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அதை செய் என்ன கொடுக்காத வேலையை ஸ்க்ரூ டிரைவ் பண்ணுறான் முதுகெலும்பில் ஸ்க்ரூ டிரைவ் பண்ணி என்ன பண்ணுறேன் லூஸ் பண்ணி அந்த பாம்பை மேலே கொண்டு வரணும் எதுக்கு கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சு கழிச்சிட்டியா கொடுக்காத வேலையை கொஞ்சம் யோசிக்கிறேன் இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும்னா எதெல்லாம் நீ செய்யணுமோ அதெல்லாம் உனக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறார் கடவுள் இப்போ உதாரணமா நீ பல்லு விளக்கணும் அப்போ பல்லு இருக்கு கையில வேப்பங்குச்சி இருக்கு ப்ரஷ் சரியா இதை கொடுத்துருக்குறா அதில் விரல் இருக்கு உடம்ப அழுக்கு தேய்ச்சி குடிக்கணும் இல்லைன்னா நாத்தம் வருது சரி உடம்பு தோல் இருக்கு வேர்வை வெளியில வருது கை வெளியில இருக்கு தேய்க்கணும் சரியா ஸோ செய்ய நீ எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறாரு ஹிருதயம் இருக்கு நீ தினம் ஹிருதயத்துக்கு சோப்பு போட்டியா ஆ ஐயோ குடலுக்கு சோப்பு போட்டீங்களா ரெண்டு குடல் போடலையா ஐயய்ய சாக்கடை ஓடிட்டு இருக்க அது தினம் கழட்டி சோப் போட்டு அயன் பண்ணி போடலாம்ல போடு கிட்னி வருஷத்துக்கு ஒரு தடவை ஓவரைல் கொடுக்கணும் ஒர்க் ஷாப்பில் கிட்னியை சரியா சரி ஏன் சேர்ந்து துணி துவைக்கிற பல்லு விளக்குற வீடு கூட்டுற ஒட்டடி அடிக்கிற எல்லாம் செய்யற நீ உன்னுடைய ஹிருதயத்தை ஏன் துவைக்கிறது இல்லை உன்னுடைய இறைப்பைய குடலை ஏன் துவைக்கிறது இல்லை உன்னுடைய கிட்னியை ஏன் நீ கழட்டி ஓவர் ஆயில் பண்ணி போடுறதுல சொல்லு முதல்ல அதை சொல்லு ஏன் கடவுள் எங்க உனக்கு வேலை இல்லையோ அதெல்லாம் உனக்கு எட்டாவது இடத்துல வச்சுட்டார் கரெக்டா உனக்கு இதுல வேலை இல்லையோ அதெல்லாம் உனக்கு எட்டாத மாதிரி வச்சுட்டேன் அப்பா இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யி இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ என்னைக்கு வரைக்கும் பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கியோ அந்த தேதி வரைக்கும் உன் ஹார்ட் வேலை செய்யும் நான் எழுதி சத்தியம் பண்ணி தரேன் போ அனுப்பிவிட்டேன் வேலை செய்தா இல்லையா அப்பண்ணா ஹார்ட்ல உனக்கு வேலை இல்லை இதயத்துல நுரையீரல்ல கிட்னில அதனால உனக்கு எட்டாத இடத்துல வச்சுக்க எதுல உனக்கு வேலை இருக்கோ அது மட்டும்தான் உனக்கு தெரியற மாதிரி இருக்கு அப்போ குண்டலினியை கிளப்புறான் தியானம் பண்ணி குண்டலினி எங்க இருக்கு எங்கேயோ முதுகெலும்புக்குள்ள இருக்குங்கிறாங்க உன் கையில பிடிக்க முடியுதா முடியல அப்படின்னா உனக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் கரெக்ட் கரெக்ட் உனக்கு வேலை இருந்ததுன்னா உனக்கு தெரியற மாதிரி வச்சிருப்பாரு உனக்கு வேலை இல்லைங்கிறதுனால தான் எங்கே வச்சிருக்கு இருக்கோ இல்லையா அது வேற விஷயம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு தெரியுதா இல்லை உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கா கழட்டி மாட்டி தொடச்சி வைந்த இல்லை அப்படின்னா உனக்கு வேலை இல்லை உனக்கு நீ செய்ய வேண்டியது அதை ஒழுங்காக செய்யணும்னு சொன்னா அப்புறம் உட்காந்துக்கிட்டு தியானத்துல கடவுளை பார்க்குற குண்டலினை கிளப்புற நேரம் உட்கார நடிக்கிறேன் புரிய வேண்டியதை புரிஞ்சுட்டு போவியா இட்லி வடை பாயசம் சாப்பிட்டுட்டு வாழ்க்கை நடத்திட்டு போவியா அதை விட்டு போட்டுட்டு என்னென்னமோ மேஜிக் பண்ணுறாங்க மேஜிக் ஏமாத்துவாங்க இவர் தெளிவாக சொல்றார் என்ன என்ன சொல்லிருக்காருங்க அனன்ய யோகி என்ன அனன்ய யோகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்புறம் நான் சம்திங் கடவுள்ல இருந்து அப்பால்னா தான் நான் கடவுள் அடையிறதுக்கு என்னமோ பண்ணணும் புழு போட்டு எல்லாத்தையும் கிளப்பி கொண்டுகிட்டு வந்து பாம்பு குத்தணும் ஏய் லூசு நீயா இருக்கிறது கடவுள் தான் இங்கே அப்புறம் என்ன தலை கடை இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் திமிர்னு பேர் இது பேர் திமிர் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் நான் கடவுள் அடையிறேன் இப்பெல்லாம் என் குண்டலினி இங்கே வந்துருச்சு கடவுள் நேற்று கடவுளை வந்து எனக்கு இப்படி இப்படின்னாரு இதெல்லாம் திமிர் வேற ஒன்று நான் ஒரு ஸ்பெஷல்னு காட்டணும் எவனா ஒரு நாலு இன்ச்சவே கிடைச்சா அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது எல்லாம் திமிருக்கான ஒரு தீனி எவனா நாலு பேர் கிடைச்சா திமிரு தீனி பேசிட்டு வா நொறுக்கு தீனி சாப்பிடலாம் மாதிரி நான் ஒரு ஸ்பெஷல்னு காட்டணும் காட்டணும் இதுக்கு நாலு சாமியார் நாலு இடியட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டு பேசிட்டு கடவுள் விடுவார் காட்சி எனக்கு கொடுத்தாரு என்னையில இருந்து போன மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடவுள் காட்சி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் லூஸ் தான் இப்பயும் நீ லூஸ் தான் கவலைப்படாதான் अध्यात्मज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थदर्शनम् एतत् ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदतून्यथा ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वा यज्ञात्वा अमृतम् अश्नुते अश्नुते अमृतमश्नुते यज्ञात्वा अमृतमश्नुते यज्ञात्वा यज्ञात्वामृतमश्नुते அனாதிமத் பரம் பிரம்ம அனாதிமத் பரம் பிரம்ம அனாதிமத் பரம் பிரம்ம அனாதிமத் பரம் பிரம்ம நசத்து நசத்து असद् उच्यते उच्यते उच्यते असदुच्यते असदुच्यते नासदुच्यते तन्नासदुच्यते तन्नासदुच्यते तन्नासदुच्यते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते सर्वतः सर्वतः पाणिपादं सर्वतः पाणिपादम् तत् தத்து வரைக்கும் வார்த்தை सर्वतः पाणिपादं तत् सर्वतः पाणिपादं तत् सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षी शिरोमुखं सर्वतोक्षी शिरो सर्वतः श्रुतिमत् सर्वतः ஸ்ருதிமத் லோகே பிரிச்சு படிச்சா ஸ்ருதி மத்துன்னு படிக்கணும் சேர்த்து படிச்சா ஸ்ருதி மல் லோகேன்னு ஸ்ருதி மல் லோகே ஸ்ருதி மல் லோகே சர்வத ஸ்ருதி மல் லோகே सर्वतः श्रुतिमल्लोके सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य सर्वमावृत्य तिष्ठति तिष्ठति सर्वमावृत्य तिष्ठति सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति सर्वेन्द्रिय गुणाभासं सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रिय विवर्जितम् विवर्जितं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तम् சர்வ பிருச்சைவ சர்வ பிருச்சைவ அசக்தம் சர்வ பிருச்சைவ நிர்குணம் நிர்குணம் குணபோக்திரு நிர்குணம் குணபோக்திரு बहिरन्तश्च बहिरन्तश्च बहिरन्तश्च बहिरन्तश्च भूतानां बहिरन्तश्च भूतानां बहिरन्तश्च भूतानां अचरं चरमेव च अचरं चरमेव च ஹலோ ஆ என்னப்பா கிடைக்கவே இல்லை ஃபோனில் ரொம்ப நாளா இப்போ நான் கிளாஸில் இருக்கேன் கிளாஸ் முடிச்சா பேச முடியுமா இல்லை கிடைக்க மாட்டீங்களா ஆ நான் ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கெலாம் ஃப்ரீயாக இருப்பேன் நான் ஒம்பது மணி ஆ ஒம்பதுக்கே கூட கொடுத்துடலாம் ஒம்பது ஒம்பதுக்கே ட்ரை பண்ணுங்க ஒன்பதுக்கு கூட கூப்பிடலாம் ஓகே ஓகே अन्तरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयम् सूक्ष्मत्वात् तदविज्ञेयम् सूक्ष्मत्वात् तदविज्ञेयम् दूरस्थं चान्त चतत चांदी के चतत चतत चांदी के चतत दूरस्थम चांदी के चतत चांदी के छतत अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितम् विभक्तमिव ग्रसिष्णु प्रभविष्णु च ज्योतिषामपि तज्ज्योतिः तमस परम उच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्ठितम् इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तम् समासतः समासतः मद्भक्तः मत्पत्यः मद्भक्त मत्भक्त एतद्विज्ञाय एतद्विज्ञाय मद्भावाय भावाय उपपद्यते उपपद्यते அப்படி இது வரைக்கும் பார்த்தா நல்லது பார்த்த முடியுமான்னு பார்ப்போம் நாளைக்கு <laughs> Ah. <laughs> ஏழாம் தேதி எங்கள் கிளாஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் முடிச்சிடலாம் நாளைக்கு இன்னும் என்ன ஏழு ஸ்லோகம் தானே பதினெட்டு வரைக்கும் ஸோ பதினெட்டாவது ஸ்லோகத்துக்கு பொருள் படிங்க பார்க்கலாம் ஸ்வரூபமும் ah. ah. அகிலமே ஞானமும் பரமாத்மஸ்வரூபமும் டாபிக் இந்த இடத்துல முடிக்கிறார் ரெண்டு டாபிக் அவர் பேசுறாரு இப்போ என்ன ஞானம் ஞேயம் அப்படின்னு பேசுறாரு ஞானம்னா என்ன இப்ப இது வரைக்கும் பார்த்தது ஞானம் ஞானம்னா ஞானம் அறிவுபூர்வமான வாழ்க்கை ஞானம் உள்ளவன் ஞானம் ஸோ தன்னை சரியா வச்சுக்கிறது ஞேயம்னா அறியப்பட வேண்டியது இப்படி என்னை சரியா வச்சுக்கிட்டு நான் எந்த உண்மையை பார்க்கணும் அப்படின்னா அந்த பதி பதினொன்னுல இருந்து பதினெட்டு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பேசுறேன் ஒரு ஆறு ஸ்லோகமா ஏழு ஸ்லோகமா ஏழு ஸ்லோகம் இருந்து பதினெட்டு வரைக்கும் அறிய வேண்டிய கடவுளை பற்றி உண்மையை பற்றி பேசுறேன் அறிபவன் எப்படி இருக்கணுங்கிறத இருந்து பதினொன்னுல பேசுறாரு அறியப்பட வேண்டிய கடவுளை பற்றி பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் பேசுறாரு பார்ப்போம் சரி இது வரைக்கும் நீங்க எதாவது கேட்க வேண்டியதுதான் கேட்கலாம் இதுலன்னு இல்லை பொதுவாக ஏதாவது கேட்க ம் என்ன இருந்தாலும் உண்மை என்னன்னா தெரியாத வாழ்க்கையே முட்டாள்தனமான வாழ்க்கை அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை நம்ம போய் நீ முட்டாள்னு சொல்ல தேவையில்லை அவனுக்கு முட்டாளா இருக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு நம்ம புரிஞ்சுட்டு ஒதுக்க வேண்டியதான் எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பெருமை வந்தால் தப்பு கர்வமாகி அந்த கர்வம் இன்னொருத்தனை வந்து காயப்படுத்துற அளவுக்கு போக வேண்டாம் நமக்கு பெருமை இருக்கு நல்ல வேலை ஒரு புண்ணியம் நம்மளை காப்பாத்திருக்கு இது காதல் அதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே அது ஒன்றும் தப்பு இல்லை கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த வழியில தொடர்ந்து இருக்கிறதுக்காக அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போக ஆனா அது வந்து இன்னொருத்தரை காயப்படுத்துற அளவுக்கு வளர்ந்துட வேண்டாம் ஆனா நிச்சயமா இது இல்லாதவங்க தப்பாதான் தான் அது ஒரு சந்தேகமே அவங்க பேசுறாங்க நான் சரி சரின்னு பாக்குறோமே எல்லாரும் தானே வளராங்க பேசுறது உண்மைன்னா நிரூபணமாயிருக்கும் உனக்கு வருத்தம் வந்திருக்காங்க கவலை இருக்காங்க உன்னால அடுத்தவங்களுக்கு கவலை உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை உண்மையே தெரியல அப்புறம் எப்படி சரியா வாழ முடியும் உண்மையை மறந்துச்சு இப்ப பார்த்தோமே ஒரு கதை எங்க போயிட்டு இருக்கேன் எதுக்கு போறேங்கிறத மறந்தாச்சு அத மறந்து போய் செய்யறதுல எப்படி கரெக்ட்னு சொல்ல முடியும் அவன்கிட்ட கேட்ட சொல்றா ஏய் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க நான் ஒன்றும் தப்பு பண்ணல இந்த பஸ்ல இருக்கிற அறுபது பேர்ல இவர் தான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கேன் நான் ஒரு அவர் கூட போறேன் என்ன தப்பு நீ சொல்லு ஸோ அவன் கண்ணு முன்னால இருக்கிற ஆர்குமெண்ட்டை தான் பாக்குறான் உண்மையை மறந்துட்டார் தன்னை பற்றிய உண்மையை மறந்துட்டு அவர் பேசுறார் அப்புறம் அவரு போனாரு ஒரு ஹோட்டலுக்கு போனாரு அந்த ஹோட்டல்ல அவரை விட நல்ல ஆளுநர் பிடிச்சிக்கிட்டேன் நான் விவரம் அவர் பார்க்கு போனாரு பார்க்கில் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்க வந்தாங்க நான் அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டேன் நான் மிஸ்டர் வரும் அந்த பொண்ணுங்க நல்ல வேலை சூப்பரான ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் நான் விவரம் எனக்கு அங்கே போனால் வேலை கிடைச்சிருச்சு அது இன்னும் நான் விவரம் அவன் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு ஆனா எல்லா ஆர்கியூ பண்ற இடத்துலயும் உண்மையை மறைச்சிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான் உண்மையை மறந்து போய் மறைச்சிக்கிட்டு ஆர்கியூ பண்றான் உண்மையை சொன்னா கேட்க தயார் இல்லை அதெல்லாம் பேசாத நான் இப்ப செஞ்சதை பேசு சார் எப்படி எப்படி நியாயம் அவன் அவன் பேச்செல்லாம் அந்த லெவல்ல நியாயம் மாதிரி தெரியுது ஓகே அந்த லெவல்ல நியாயம் ஆனா உண்மையை வச்சு பார்த்தா தப்பு ஆனா அதுல தப்பு தப்பு உண்மையிலேயே தப்பு தான் ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் பெருமை வேற நான் எப்படி விவரமா பாத்தியா வேற எல்லாம் ஏமாந்து போயிட்டா நான் கரெக்ட் சூப்பர் அதுல பெருமை அடிச்சுக்கிறேன் அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கு புண்ணிய பற்றாக்குறை புண்ணிய பற்றாக்குறை சொல்லி பார்க்கலாம் சொல்ற புண்ணியம் நமக்கு சொன்ன புண்ணியம் நமக்கு உண்டு நம்ம சொல்லி பார்ப்போம் அவன் புத்தி இருந்தா பொழைச்சிக்கிறா இல்லாட்டி போறான் என்ன பண்ற அதெல்லாம் அளவுக்கு நீ ஆயிரம் பேருக்கு சொல்லி ஒருத்தன் பிழைச்சான்னா அவன் இப்படிம்பான் நல்ல வேலை என்னை காப்பாற்ற நல்ல வேலை என்னை காப்பாற்ற இந்த ஞானம் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு பலாயிரம் பேருக்கு முயற்சி பண்ணி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடைக்குது அவன் பிழைச்சான் இதிலே சொல்றாரு இன்னொரு இடத்துல பகவத்கீதையில் இந்த ஞானம் அவ்வளவு ஈஸியானது கிடையாது வந்து பல லட்சம் பேரில் பல கோடி பேரில் தான் யாரோ ஒருத்தர் கிடைக்குது கிடைக்காது யாரு சொல்லுங்க தெரியாது என்னதான் புத்தகம் பிடிச்சாலும் இதெல்லாம் கிடைக்காது கிடைக்கிறதுக்கு அறிவு இப்போ நம்ம உங்களுக்கு அதுலயே விழுதுன்னா எத்தனையோ ஆயிரம் ஜென்மங்களை சம்பாதிச்ச புண்ணியம் நீ கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு என்ன இதெல்லாம் கிடைக்காது வைதிக்கம் புண்ணியம் பலாயிரம் பிரிவியா சம்பாதிச்ச வைதிக்கும் புண்ணியம் இன்னைக்கு படியலை சாதாரண விஷயம் நமக்கே ஈஸியாக கிடைச்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம் எத்தனையோ பிரிவுகளே எத்தனையோ குருநாதர்களுக்கு செஞ்ச சேவை எத்தனையோ கோயில்களுக்கு கொடுத்தது எத்தனையோ கோவில் காரியங்கள் எடுத்து அப்படியே பிராமணர்களுக்கு செய்ய நமஸ்காரம் அதான் உங்களுக்கு திருப்பி புரியுது என்ன என்ன காதல விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆ பாட்டுகள் இரநூத்தி எழுபத்தி நாலாம் பக்கத்துக்கு வரலாம் அதுலேருந்து பொருள் மட்டும் படிச்சுட்டு போகலாம் சொல்லி கூட திருப்பி சொல்லலாம் நான் சொல்கிறேங்க திருப்பி சொல்லுங்களேன் இரநூத்தி எழுபத்தி நாலாவது மேலிருந்து பொருள் மட்டும் என்னையே புகழாக கொண்ட கர்மயோகி எல்லா கர்மங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டு இருப்பினும் எனது அருளால் நிலையான என்றும் உள்ள அழியாத பரமபதத்தை அடைகிறான் அவ்வளோதான் இதை நம்ம பெரும் ஒன்றும் இது இதில் ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை பகவான் அடையிறதுக்கு இவ்வளோதான் கர்மயோகி எல்லா கர்மங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கணும் கர்மயோக பாவனை அனன்ய பாவனையோடு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேற என்ன இதான் உண்மை இந்த உண்மை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா செய்யும் அதில் குறை கூடாது என்னென்ன வருதோ அதாவது அப்படி அப்படி டீல் பண்ண வேண்டியதுதான் அதில் போய் என்னுடைய அகம்பாவத்தை என்னுடைய ஆணவத்தை குறுக்க கொண்டு வராம அதெல்லாம் நல்லா செய்யும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே எனது அருளால் நிலையான என்றும் உள்ள அழியாத பரமபதத்தை அடைகிறான் சந்தேகமே கிடையாது வாழும்பொழுதும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு கடைசியாக இறைவனையே அடைகிறாங்க கடைசி காலமும் நல்லா இருக்கும் இவங்களுக்குலாம் வாழ்க்கையில் வருத்தமே இருக்காது என்றைக்குமே வருத்தம் வராது வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் இது மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் குழந்தைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போயிச்சு அதுக்கப்புறம் வருத்தம் தான் ஞானம் இல்லைன்னா கடைசி தான் தாக்க பிடிக்க முடியாது ரொம்ப டென்ஷன் வருத்தம் கவலை அடுத்த பெற எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து அப்படியே சமபுத்தியாகிற யோகத்தை கடைபிடித்து என்னையே அடைக்கலமாக கொண்டு மேலும் எப்பொழுதும் என்னிடம் உள்ளம் பதித்தவனாக இருப்பாயாக அவ்வளோதான் இந்த வேலைலாம் பார்த்தாச்சு என்ன கர்ம கர்மயோகம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம் இவரையே அடைக்கலம் வேற எதையும் கேட்கக்கூடாது யாரால என்ன தொல்லை வந்தாலும் நம்ம பேச வேண்டிய இடம் பகவான் தான் அந்த நம்பரே கிடையாது அந்த நம்பரத்தை பேசணும் பகவானை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தத்துவ ஞானார்த்த தரிசனம் தத்துவ ஞானத்தை பார்த்துக்கிட்டு அத்தியாத்ம உண்மையை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் டீல் பண்ணணும் அதுதான் பகவானோட ஐக்கியமாகி அடைக்கலமாகின்னு சொல்றது அதுதான் பகவான் அடைக்கலம்னு போய் போனா சொன்னா என்னன்னா சிலையை போய் பிடிச்சிக்கிறதுன்னு இல்லை இந்த உண்மை இந்த உண்மை மெய்ப்பொருள் கடவுள் எல்லாமா இருக்கிறார் அந்த உண்மையை நினைவில் கொண்டுன்னு அர்த்தம் அந்த யானத்தை பிடித்து கொண்டுன்னு தான் அர்த்தம் அந்த உண்மையை பிடித்து கொண்டுன்னு தான் அர்த்தம் பகவான் சிலை ஆனா சிலை உதவி பண்ணு உன்னையே சொல்லும் சொல்லும்போது ஒரு உருவம் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கு நமக்கு அவ்வளவுதான் தப்பு கிடையாது உருவத்தை ஞாபகம் கொண்டு வரதான் ஈஸி நமக்கு பிடிச்ச ஒரு தேவத்தை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா இப்போ உதாரணம் முருகன் எனக்கு இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கோமே அப்பா முருகா நீ தான் கடவுள் எனக்கு நீ தான் எல்லாமா இருக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது நீ தான் அப்படின்னு மைண்டில் கணக்கை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் எங்கே பார்த்தாலும் முருகாங்க அங்கே விட்டுதான் முடிஞ்சு போயிடுச்சு தொல்லை வந்தால் முருகா சந்தோஷம் வந்தால் முருகா எல்லாம் முருகா அப்புறம் முருகனுக்கு அற்புறம் அப்புறம் வர்றது முருக பிரசாதம் தப்பு கிடையாது அவ்வளோதான் ஒரு உருவம் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உருவம் இல்லாத கடவுள் கடவுள்னா என்னமோ மாதிரி இப்படி இதை நினச்சிக்கிட்டு தான் பல பேருக்கு டுமில் விட்டுட்டு இருக்கான் அதனால் உருவத்தை வச்சுக்கிறது ஈஸி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தத்துவம் வேணும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு உருவமே போதும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படி அப்படி என்னையே அடைக்கலமாக கொண்டு எப்பொழுதும் என்னிடமே உள்ளத்தை பதித்து வாழ்க்கையை நடத்து அடுத்த புறம் என்னிடமே உள்ளம் பதித்தவனாக நீ எனது அருளால் எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்து விடுவாய் இதான் உண்மை அவனை பிடிச்சாச்சுன்னா எல்லாம் ஈஸி நீங்க அவனை பிடிக்கிறதுக்கு பதிலாக வேற எதை பிடிச்சாலும் கஷ்டம்தான் வருத்தம் தான் எல்லா இடத்துலயும் அவனோட செட்டில் பண்ணியாச்சுன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது இது பயிற்சி பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் பயிற்சி பண்றப்போ உள்ள கஷ்டம் தான் பயிற்சி பண்ணியாச்சுன்னா இது போல ஈஸி கிடையாது சைக்கிள் ஓட்ட தெரியாதவன் நடந்து நடந்து போய் காரியங்களை சாதிக்கிறான் அது எதுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஓட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டு தேவையில்லாத கஷ்டங்கிறான் ஏ கற்றுக்கோ ஈஸியாக இருக்கும் அது கீழே விழுந்து அடிபடும் எதுக்கு சார் பிரச்சனை ஸோ ஆனால் கற்றுக்கிற ஒரு மாதம் கஷ்டத்தை தங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் சைக்கிள் இருந்தால் சௌகரியமாக இருக்கு என்ன அப்புறம் வண்டி ஓட்ட பழகிற ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டி பழகியாச்சுன்னா அது ஈஸியாக இருக்கு அது பழகிற வரைக்கும் தான் கஷ்டம் பழகியாச்சுன்னா அது மாதிரி ஒரு ஈஸி கிடையாது நீ எனது அருளால் எல்லா இன்னல்களையும் கடைய கலந்து கடந்து விடுவாய் மேலும் அகங்காரத்தின் காரணமாக என்னுடைய சொற்களை கேட்காவிட்டால் அழிந்து போவாய் கேளாவிட்டால் அழிந்து போவாய் இதுதான் உண்மை அது அவனுக்கே தெரியறதில்ல இந்த உண்மையை எடுத்துக்கொள்ளாமல் வாழறவெல்லாம் அழிஞ்சுதான் போயிட்டு இருக்கான் ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டான் நான் விவரமாக தான் இருந்தேன்ப்பா நான் பாருங்க சூப்பரான ஆளை பிடிச்சிட்டேன் இவர் மாதிரி போயிட்டு இருக்கேன் மருந்து கொண்டு போகணுங்கிறத மறந்துட்டான் அதை மறந்துட்டு மீதி எல்லாம் சாதனை சாதனைன்னு பேசுறான் உண்மையிலேயே அவனுக்கு அவனே துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அது தெரியறதில்ல அதை தான் சொல்றாரு அழிந்து போவா இதை சொல்லும்போது பல பேருக்கு இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்காம என்ன பண்றது கிறுக்குகளுக்குள்ள பார்த்தா யாரும் கிறுக்கு கிடையாது அவனும் நல்லவன் தான் ஆனா உண்மையிலிருந்து பார்த்தா அவனை கிறுக்கு தான் அழிந்து போய்கிறான் அதாவது பெருநிலை பெற மாட்டாய் அழிந்து போவேன்னு அழிஞ்சு போயிடுவோன்னு அர்த்தம் கிடையாது பெருநிலையை அடைய மாட்டாய் இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு தெரியாம திரும்ப திரும்ப இது மாதிரி கஷ்டம் இப்பயும் கஷ்டத்துல இருந்து திரும்ப ஆடு மாடா பிறந்த அவளுக்கு சேவை செஞ்சுட்டு இதைதான் அழிஞ்சு போறதுன்னு சொல்றேன் அழிஞ்சு போகணும்னா இல்லான்னு இல்லாம போகணும்னு கிடையாது இருப்பா ஆனா பெருநிலை அடைய மாட்டான் உயர்ந்த நிலை அடையாம கீழ் நிலையிலேயே வாழ்ந்துட்டு போயிட்டு எந்த அகங்காரத்தின் வசப்பட்டு Oh, you. இருநூத்தி ஆறாம் பக்கத்துக்கு வந்து இருநூத்தி எழுபத்தாறு பரதகுலத்தென்றலே பரதகுல தோன்றலே தோன்றலே நீ எவ்வகையிலும் அந்த பரமேஸ்வரனையே தஞ்சம் அடைவாயாக அவனே பரதகுல தோன்றலேன்னா இந்த பரத வம்சத்துல வந்தவன் வழியான பரமபதத்தையும் அடைவாய் இதுதான் வழி பரமாத்மாவுடைய அருள் பரமாத்மாவுடைய அருள்னா என்ன அந்த ஞானத்தை அடையிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை அதுதான் அருள் அது அருள் தான் நிச்சயமா அது ஏதோ சும்மா கிடையாது கணக்கு படம் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதனால ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அந்த ஞானம் முழுமையா கை கூடும் போது ஒருத்தர் பார்ப்பான் அவன் ஒரு பெரிய கடக்கடவுளே இது தெரியாம நான் இருந்தேன் இவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கு இது விட்டு போட்டு நான் எதுவும் திரும்பி இருந்துட்டேனேப்பான் அப்படி ஒரு ஆனந்தத்தை அடைவான் அதுதான் பரமாத்மாவின் அருள் சொல்றான் இவ்வாறு மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான ஞானம் என்னால் உனக்கு கூறப்பட்டது இப்பொழுது இப்படி நான் இதுவரைக்கும் மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான ஞானத்தை உனக்கு சொன்னேன் இப்பொழுது நீ ரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய் ஒட்டார் ஒரு போடு இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டு கிருஷ்ணரே கடைசியாக சொல்றாரு இது வந்து மறைபொருளான ஞானம் யாருக்கும் தெரியாத ஞானம் உனக்கு கூறப்பட்டது இந்த ரகசியமான இந்த ஞானத்தை ரகசியம்னு இதுக்கு பேர் ரகசியம்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஞானத்துக்கெல்லாம் பேர் ரகசியம் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று இது ஈஸியாக சொல்லி தர மாட்டாங்க கேட்டாலும் சொல்லி தர மாட்டாங்க தகுதி இல்லாதவர்களுக்கு போதுமான சிறந்தை புத்தி இல்லாதவர்களுக்கு அந்த பலவிதமான தகுதிகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க அதனால ரகசியம் ரெண்டாவது சொன்னாலும் புரியாது சொன்னாலும் புரியாது அதனால அது பேர் ரகசியம் அதனால தான் ரகசியமான உபநிஷத்துங்கிற வார்த்தைக்கு ரகசியம்னு அர்த்தம் ஸோ ரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு நீ இன்னும் நல்லா ஆராய்ச்சி பண்ணு உனக்கு அறிவு இருக்கு நீ ஆராய்ச்சி பண்ணு ஆராய்ந்து அதனால நான் சொன்ன மாதிரி செய்யு சொல்லல அவரு நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய் நீ இனிமே என்ன செய்யணும்னு நினைக்கிறீ அப்படி செய் நான் சொன்னதுக்காக எதையும் செய்ய வேண்டாம் உனக்கு தெரியும் ஆராய்ச்சி எப்படி அப்படி மறைப்பொருளுக்கெல்லாம் மறைப்பொருளான என்னுடைய மேலான ரகசியமான முறையை மீண்டும் கேள் அப்படிங்கிற எனக்கு நீ மிகவும் உற்ற நண்பனாக இருக்கிறாய் ஆகையால் மேலான நன்மை பயக்கும் என்ற கருத்தோடு இந்த உரையை நான் உனக்கு கூறுகிறேன் நான் உனக்கு கூறுவேன் அப்படி ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் சொல்லி இந்த இந்த சாஸ்திரத்தை எப்பயுமே அதனால தான் இது இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கும் காரணம் அதுதான் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பக்தி இல்லைன்னா இவர் முக்கியமானவர் இன்னும் இல்லைன்னா சொல்லித்தர மாட்டாங்க அவர் இதெல்லாம் சொல்றது என்னன்னா சொல்லித்தர்றவருக்கும் இதுல இருந்து அட்வைஸ் இருக்கு அப்படி முக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிறதையும் அதை சொல்றாங்க சொல்லி கொடுக்குறவங்க புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா நீ என்னிடமே மனதை செலுத்து என்னிடமே பக்தி கொண்டிரு என்னையே வழிபடு என்னையே வண இப்படி செய்வதால் நீ என்னையே அடைவாய் இதை இதை நான் உனக்கு உண்மை என உறுதி கூறுகிறேன் ஏனெனில் நீ எனக்கு மிகவும் அன்புக்கு உரியவனாக இருக்கிறாய் என்ன சொல்ற கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில அர்ஜுனன் எடுத்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியம் அதனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்து நிறைய சேவை ரொம்ப பிரியத்தை சம்பாதிச்சு வச்சுருந்தா தான் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்ல முடியும் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் தர்மங்கள் அனைத்தையும் அதாவது கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக நான் உன்னை நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் கர்ம பலன்கள் அனைத்திலிருந்தும் உன்னை கர்ம பலன்கள் அனைத்திலிருந்தும் ஸோ எல்லா கர்ம பலன்கள்லேருந்தும் புண்ணியமாவும் எல்லாத்துலேருந்தும் ஒருத்தர் கடவுளுடைய சொல்ல வேண்டியதெல்லாம் ஈஸ்வரான்னு சொல்லணும் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம் வேற ஒன்றுமே கிடையாது அடுத்த பேரான உனக்கு கூறப்பட்ட இந்த ரகசியமான கீதா கீதோபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது கேட்க விரும்பாதவனுக்கும் சொல்லக்கூடாது எவன் என்னிடம் குறை காண்கிறானோ அவனுக்கு ஒருபோதும் சொல்லக்கூடாது இறைவனை குறை சொன்னா அவன் சொல்லவே தேவையில்லை இறைவனையும் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறவருங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க இறைவனையோ சொல்லி கொடுக்குறவரையோ குறை சொன்னா அவன் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கொடுக்கவே கூடாது அவசியம் கிடையாதுன்னு கூட சொல்லல சொல்லி கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு போர்டு போட்டார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதுதான் வாழ்க்கையில வந்து உயர்ந்த உபதேசம் எத்தனையோ கோடி பிறவிகளாக வைதிக்க முடிய சம்பாதிச்சா இதெல்லாம் காலம் விடாது ஏன்னா நான் விவரம் விவரம்ட்டு இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு தப்பிச்சிருக்கா எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் தப்பிச்சிருக்காரு மோஸ்ட்லாம் மன்னர் பதவியே விட்டுட்டு போயிருக்காங்க இருக்காங்க மன்னருக்கெல்லாம் மன்னர் பதவி விட்டுட்டு போயிருக்காங்க இந்த ஞானத்தை தேடி காட்டுக்கு சன்னியாசியா இளங்கோவடிகள் ராஜாவை ஆக வேண்டியவர் எல்லாம் இருக்கு சமையல பண்ணாரு தெரியும் இதெல்லாம் அதை விட கிரேட்னு தெரியும் அதை விட அந்த அந்த வாழ்க்கை கொடுக்க போற சந்தோஷத்தை விட இது பெரிய திருப்தி வெளிச்சத்துக்கு வாழ்க்கை அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு ஞானியா வாழ்ந்தார் போனது நஷ்டமா உள்ளது ஞானியானாரு அதுக்கப்புறம் அவர் புத்தகத்தை எழுதி இன்னைக்கு நாட்டுக்கு வழிகாட்டுறது நல்ல வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா இவ்வளவு காலமா படிச்சு அதனால ஒரு தெளிவாக இருக்கு குலத்துக்கும் அந்தந்த குலதெய்வம் நம்ம வழிபட்டாலும் வழிபடாட்டியும் அந்த குலதெய்வம் தான் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யறது கொஞ்சம் நல்லது எல்லா தெய்வத்தைகளும் உதவி செய்யும் போது இந்த குலதெய்வம் அனுமதி கொடுத்தா தான் உதவி செய்யுது ஆனால் கொடுத்துருவாங்க குலதெய்வம் கொடுத்துருவாங்க இருந்தாலும் அந்த குலதெய்வத்தையும் வழிபட்டு வச்சுக்கிறது நல்லது உருவானதுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு ரிஷி அந்த குலதெய்வம் மாறலாம் ஒரு ரிஷி நினைச்சா மாத்தலாம் ஆனால் இப்போ அப்படிப்பட்டவங்க இல்லை இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நான் இதையே சொன்னேன்னா அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கேள்வி கேட்பீங்க அதுக்காக இது பதில் சொல்லிட்டேன் நான் இப்போ சொல்லுவோம் அதாவது நம்ம பண்பாட்டில் என்னென்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குல தெய்வம் உண்டு ஒரு குல ஷாக்கா உண்டு எந்த வேதத்தை படிக்கிறாங்க அப்புறம் குல குரு உண்டு இந்த மூணு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்க அப்போ அந்த தெய்வத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இதையே வழிபட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறது முன்னாடி எதையோ ஒன்று வழிபட்டுட்டு இருந்தால் கூட ஒரு சர்டைன் ஸ்டேஜில் ஒரு ரிஷி இதை கற்றுக் கொடுத்துருப்பாரு இனிமேல் இதை வச்சுக்கிங்க அப்போ அன்னையிலேருந்து அதுதான் குலதெய்வம் Thank you. ஸ்லோகத்தையும் இல்லை தேர்ந்தெடுத்து ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் போட்டு அப்பப்போ எனக்கு செகண்ட் பெரிய கோயிலில் ஒரு ஆறு மாதம் ரொம்ப தெரியலமோ போகும் அந்த மெத்தடில் நடத்தினா பாருங்க அதான் அந்த மெத்தடில் தொட்டா நடக்க முடியுமான்னு தெரியாது இப்போ பாத்தீங்களா நடக்கவே இல்லை இப்படி தான் எங்கே பார்த்தாலும் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க அவங்க எல்லாம் என்னென்னா அப்பயாவது அந்த தேர்ந்தெடுத்தாலும் நடத்தணும் பொதுவாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஒன்றாவது வகுப்புலேருந்து கடைசி வந்து சொல்லுவாங்க ஆரம்பித்தா என்னென்னா ஒரு அஞ்சாறு வருஷம் நடக்கும் பகவத்கீதை அதுவும் பொதுவாக எல்லாரும் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் நடத்துவாங்க டெய்லி கிளாஸ் எங்கேயும் நடத்துறது இல்லையா வாரத்துக்கு ஒரு கிளாஸ் நடத்துவாங்க அப்படின்னா என்னாச்சு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த கிளாஸ் விட்டு பார்த்தீங்கன்னா கேட்டதெல்லாம் மறந்து போயிருக்கோம் ஞாபகப்படுத்தணும் அதுக்கே அரை மணி நேரம் ஞாபகப்படுத்தி அப்படி அதுவும் கரெக்டாக பொதுவாக ஒரு மணி நேரம் தான் கிளாஸ் பன்னெண்டு கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு மணி நேரம் கிளாஸ் சில நேரம் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் அந்த பகவத்கீதை ஆரம்பிச்சா முடியறதுக்கு அஞ்சாறு வருஷம் ஆகும் அஞ்சாறு வருஷம் அந்த கிளாஸ் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது நம்மளால் வந்து ஒவ்வொரு கிளாஸ் அப்புறம் என்னென்னா இப்போ நம்ம இந்த கிளாஸ் நடத்துகிறோம்னா இப்போ நீங்கள் மட்டும் இருக்கிறதுனால நான் இவ்வளோ வெளிப்படையாக பேச முடியும் இப்போ அந்த கிளாஸ்லாம் எப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து பேர் வச்சு ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதில் நாலஞ்சு பேர் எழுதி இருப்பான் புதுசாக நான் ரெண்டு பேர் சேர்ந்துருப்பான் அப்புறம் நாலஞ்சு மாதத்தில் அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க புதுசாக ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ப்பாங்க அப்படின்னு நடக்கும் அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இவ்வளோ வெளிப்படையாக பேச முடியாது உண்மை அப்போ என்ன திரும்ப திரும்ப அடக்கி அடக்கி தான் வச்சுருப்பாங்க உண்மையை திரும்ப பேசுவாங்க கிளாஸ் பார்த்தா அஞ்சாறு வருஷம் நடந்திருக்கும் அப்புறம் அப்போ கூட சீனல் கிளாஸ்ல கூட ரெண்டு பேர் புதுசாக வந்து உட்காந்துருக்கான் அவன் என்னத்தை பேசுறது இன்னும் அவ்வளோ இதாக பேச முடியும் பாஸ்கர் கோர்ஸ் பண்ணுறாரு இதுலலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கிளாஸ்க்கு எல்லாரும் வர முடியாது அந்த கோர்ஸில் இருக்கிறவங்க தான் அப்போ டெய்லி வேறு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கிளாஸ் கேட்கவே வேண்டாம் தைரியமாக எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு கற்றுக்கிற திறமை அதிகமாக இருக்கும் சில கொடுத்துருப்பாங்க அப்படி விளக்க சொல்றது ஈஸி ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக ஆரம்பிச்சிட்டாங்களா ஓ அவர் லேடிஸ் அதை வைக்க மாட்டார் லேடிஸ் எடுத்துக்க மாட்டாங்க உங்க கடன் பேருந்து அவசரம் தான் இன்னைக்கு லேடிஸ் போக முடியும் ஆறு மாசமா பெருந்தது மருத்துவ அங்கெல்லாம் போய் ஆறு மாசம் படிக்கிறது இங்கே நம்ம ஆறு மாதம் வேற அந்த சூழ்நிலையில் இருக்கிறது ஒரே விஷயத்துல ஆனா நிச்சயமாக ஆறு மாதம்லாம் அப்படி போய் தனிமையில் இருந்துட்டு இருந்தா வாழ்க்கை ரொம்ப கிரேட்டாக இருக்கும் ஆனால் குடும்பம் நிர்வாகம் தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது அதான் புண்ணியம் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க அட்லீஸ்ட் அடுத்த பிறகு பிறக்கும்போதே சௌகரியமாக இன்னொரு ஸ்லிப் ஆகி எழுதிக்க வேண்டியது ஸ்லிப் ஆகாமையே கையாக போயிருந்தாங்க புண்ணியம் சம்பாதிச்சு புண்ணியம் சம்பாதிச்சுட்டு இன்னொரு பிறகு தொல்லை இல்லாமல் போயிடுச்சு அட்லீஸ்ட் பிறக்கும்போதே அதுக்கு தகுந்த சௌகரியம் இல்லை தவறி விழுந்து திரும்ப எழுந்திருக்க வேண்டிய அவசியம் அந்த நேரத்திலேயாவது முழுசா விடுதலை ஆகுற மாதிரி பேர் குடும்பத்தில் நடத்திங்க சொல்லி சொல்லிட்டு பெரிய விஷயம் இல்லை இப்பயே இவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு அது என்ன கண்ணு மூடி தருகிறதுல மூணு வருஷம் போயிருக்கு தெரியும் எப்படி போச்சுனே தெரியல அதே மாதிரி தான் அடுத்த முப்பது வருஷமும் பெரிய பிரச்சனை இல்லை கொஞ்சம் நம்ம இந்த இதை கையில் விடாமல் பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த டைம் வரும்போது துணைக்கு அதுக்கப்புறம் வேலை அடையிறது பெரிய விஷயம் எப்பயுமே துல்லியமும் பக்குவமும் இருந்துச்சுன்னா யார மறைவு தெரிய மாட்டேங்குது தேவையே இல்லை துல்லியமும் பக்குவம் முக்கியமாக வைதிக்கம் துல்லியமும் வைதிக்கம் மனப்பக்குவம் இது ரெண்டு இருந்ததுன்னா ஆரம்பத்துக்கு கொஞ்ச நாள் பெரிய காலம் அதெல்லாம் ஐம்பது சாஸ்திரம் படித்தா சாஸ்திரத்தை படிக்கணும் சும்மா ஏதாவது சொற்பொழிவு தேவி இருக்க மத உண்மை கிடையாது தேவையே கிடையாது தேவையே கிடையாது இல்லை சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாததை என்ன பண்ணிட்டு இருக்காங்க வருஷ கணக்கில் சின்ன வாழ்க்கையில் எனக்கு நிறைய நீட்டு நாளைக்கு வரீங்களா ஆ நாளைக்கு சாயந்தரம் வரீங்களா எப்படி மனப்பக்கம் தவிர வேற என்ன இருக்கு இன்னைக்கு சம்பாதிக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியாது மனப்பக்கம் சம்பாதிக்க என்னெல்லாம் செய்யணும் செய்ய அதுதான் வாழ்க்கை அதுக்காக தான் மகா இயக்கியங்கள் மகா இயக்கியங்கள் தான் உத்தம கர்மங்கள் உத்தம கர்மங்களை நல்லா செய்யறதுக்காக தான் மத்திய மக்கள் அந்த கனெக்ஷன் புரியுது ரெண்டாவது கம்பெனி உத்தம கர்மங்களை நல்லா செய்யதான் மத்தியம மக்கள் அதே மருந்து ஆயிடும் எதுக்காக எதுக்கு தெரியறதுல கிச்சடி பிடிக்கிறது எதுக்குன்னே தெரியறதுல எல்லாத்தையும் தெரியுது சக்தி இருக்கு சுகம் இருக்கு படம் இருக்கு உறவுகள் இருக்கு எல்லாம் நேரத்தை அடையலாம் வந்த வேலையை மறந்துடக்கூடாது வந்த வேலையை மறந்து போயிட்டு அது சரி எதற்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு சட்டம் குப்பை தான் குப்பைக்கும் படத்துக்கு என்ன வித்தியாசம் வந்து கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க தெரியும் கொடுக்க தெரிஞ்சவர் பெரியவர் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குன்னு தெரியும் குறைச்சி கொடுக்கணும் நீங்கள் அந்த கிட்ட வாங்கிட்டு போகும்போது வருத்தப்பட மாட்டீங்க நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது இருக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமாக பரவாயில்ல தகுதி தெரியும் தகுதி தெரிஞ்சு மரியாதையோட நடத்த தெரிஞ்சு முடியாது அதனால ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன்லேயே அந்த டியூட்டி முடியாதுன்னு அதே போல வந்திருந்தவங்க எல்லாருக்கும் திருப்தி திருப்தியாக யாருக்கு வந்து திரும்பி போகும்போது எல்லாரும் எல்லாரையும் திருப்தி அதை கொடுக்கும்போது பேசுறது சிரிப்பு சின்னது அக்கறையே பேசுறது அசலகு சாப்பிடுறது எல்லா பிரிவுகளும் ரொம்ப உள்ளார்த்த கூட நடிப்புலாம் கிடையாது ரொம்ப உள்ளன்போடு எல்லாத்தையும் செய்யணும் எல்லாரையும் நல்லா கவனிச்சு கவனிக்கிறதுல பெரியார் அதாவது காண முடியல அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஏன்னா அப்பா காண இந்த பசங்களுக்கு அப்படின்னு இதை நினச்சி ஒப்பிட்டு பார்த்தா ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஒப்பிட்டு பார்த்தா சுத்தமான பகுதி எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பொறாமல் இருந்தது அவர் மெல்ல மெல்ல பொறாமல் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து கிளை விட்டு தொடர்ந்து வாழ்க்கையை அவங்களை பார்த்தாலே பிடிக்காத ஒரு வாழ்க்கை வந்து